ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஜல்ல ஷானுத்தாலாவுக்கே உரித்தார்கள் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகள் தபகத்தாபிகள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவை நல்லடியார்களே இன்றைக்கு படைத்தவனின் பட்டாளர்கள் அப்ப விஞ்ஞானத்தினுடைய ஆய்வு எங்கே இருக்கிறது அல் குரானினுடைய ஆய்வியல் எங்கே இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டது இந்த மலக்குகள் குறித்து அல்லாஹ் என்ன பேசுகிறார் அல்லாஹுவினுடைய பட்டாளங்களான மலக்குகளை குறித்து குரானிலே அல்லாஹ் என்ன சொல்லுவார் முதல் முதல் அல்லாஹ் மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே மலக்குகளை அல்லாஹ் படைத்து மலக்குகள் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரிசிக்கு கீழே துதிக்கிறார்கள் இந்த நேரத்திலே தான் அல்லாஹ் மலக்குகளிடத்திலே ஆலோசனை கேட்கிறார் நான் ஒரு படைப்பை படைக்கலாம் என்றிருக்கிறேன் மனித இனங்களை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவனையா படைக்கப் போகிறாய் ரொம்ப மோசமான ஆள் எஸ்பி குத்திமா ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்வான் கொள்ளையடிப்பான் ஏசுவான் பேசுவான் ஏளனம் செய்வான் நையாண்டி செய்வான் அடுத்தவர்களை துன்புறுத்துவான் இந்த மாதிரி யார் படைக்கிறதுக்கு ரப்பே நீ படைக்காமலே இருக்கலாம் நாங்கள் தான் உங்களை உன்னை புரிந்து கொண்டிருக்கிறோமே உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே பிறகு எதற்கு அந்த படை என்று அல்லாஹுவிடத்திலே ஆலோசனை கூறினார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் இன்னி அலமு மாலா தலமும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் அல்லாஹ் அந்த படைப்பு என்ன செய்வார்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே தோபா செய்வார்கள் நான் எப்படி மன்னிப்பேன் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் நீங்கள் தவறான ஆலோசனை கொடுக்க வேண்டாம் என்று அல்லா ஜல்ல சாணகுத்தலா கடிந்து கொள்ளுவான் இதை பார்த்து வழக்குகள் பயந்து அரிசிக்கு கீழே அல்லாஹிடத்திலே சௌபா செய்வார்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் கடைசியிலே அல்லாஹ் மன்னிப்பான் அவர்களுக்காக ஆறாவது வானத்திலே வைத்துல் மகமூர் என்ற இடத்தை கட்டி அதிலே அல்லா ஜல்ல சாணகுத்தலா அவர்களை துதிப்பதற்காக வேண்டி ஒரு கட்டிடத்தை நேரடியாக காபத்துல்லாவுக்கு மேலே ஆறாவது வானத்திலே காபாவுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டிடம் தான் வைத்துள்ளான் அதனுடைய அமைப்பு என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் எழுபதாயிரம் வழக்குகள் உள்ளே செல்வார்கள் துடிப்பார்கள் ஆனால் திரும்பி வரமாட்டார்கள் இது மனிதனை ஆலமலகி ஜலாத்தை படைப்பதற்கு முன்பிருந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அல்லாஹினுடைய பட்டாளை எவ்வளவு இருப்பார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆலமலகி ஜலாத்தை படைப்பதற்கு முன்பிருந்தே எழுபதாயிரம் பேர் போவாங்க போறதுதான் தெரியும் வரமாட்டாங்க அப்ப அது உள்ளே அதனுடைய ரகசியம் என்ன லா அந்த ரகசியத்தை அறிந்தவனும் அல்லாஹுவை தவிர உலகத்தில் யார் இவ்வளவு வழக்குகளை படைத்த ரப்பு தன்னுடைய படைகளாக படைத்த ரப்பு மலக்குகளின் தலைவராக ஜிப்ராஹிம் அலிஹிஸ்லாத்தை எல்லாம் எல்லா நபிமார்களுக்கும் வகை கொண்டு வருகிற பொறுப்பை எடுத்துக் கொண்டவர்கள் ஜிப்ராஹிம் அலிஹிஸ்லாம் நபிகள் பெருமானா செல்லல்லாம் அழிவு செல்லம் அவர்களுக்கு ஏறத்தாழ இருபத்தி மூன்று ஆண்டுகள் இல்லை இல்லை பிறந்ததிலிருந்தே இப்ராஹிம் அலையலாம் நாயகத்தோடு தொடர்பு பிறந்த உடனே இபிலிஸ் பெருமானாரை கொலை செய்வதற்காக வருகிற பொழுது இபிலிஸை முதலில் தூக்கி எறிந்தவர்கள் இப்ராஹிம் அலையலாம் பிறந்ததிலிருந்து பெருமானாரினுடைய வபாத்து வரைக்கும் பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லத்திற்கு அரணாக இருந்தவர்கள் இப்ராஹிம் அலையலாம் இந்த உம்மத்துக்கும் அரணாக இருப்பவர்கள் ஜிப்ராஹிம் அலிசலாம் இந்த ஜிப்ராஹிம் அலிசலாம் ஒரு நாள் பெருமானாரிடத்திலே வந்து சில விஷயங்களை சொல்லுவார்கள் பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லும் அவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் வசியத்தை செய்தவர்கள் பெருமானார் பெருமானாருக்கு வசியத்தை செய்தவர்கள் ஜிப்ராஹிம் பெருமானார் தான் இப்படி நடக்க வேண்டும் என்று வசியத்தை செய்வார்கள் ஆனால் நாயகத்திற்கே வசியத்தை செய்தவர்கள் ஜிப்ராஹிம் அலி பெருமானார் சொல்வார்கள் என்னிடத்திலே ஜிப்ரஹீல் வந்து ஏழு விஷயத்தை வசியத்தை செய்தார்கள் முதலாவதாக ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் எனக்கு வசியத்தை செய்தார்கள் ஜாரை பற்றி அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி எனக்கு வசியத்தை செய்தார்கள் யூசினி ஜிப்ரஹீல் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வராசத்து சொத்து சொத்திலே பங்கிருக்கிறது என்று சொல்லிவிடுவார்களோ என்று நான் எண்ணுகிற அளவிற்கு பயப்படுகிற அளவிற்கு நீ அண்டை வீட்டோடு இணக்கமாக நடந்து கொள் என்று சிவகையில் அலிஸ்லாம் அடிக்கடி வலியுறுத்தினார்கள் நாயகத்துக்கு இந்த நிலை காரணம் என்ன அல்லாஹுவினுடைய கோபங்கள் சிலங்களுக்கு இறங்கியது எதனால் இறங்கியது அண்டை வீட்டுக்காரரோடு இணங்கி நடக்காத வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு யாக்கூப் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்களை அவர்கள் தன்னுடைய மகன் யூசுப் அலி சலாத்தை பிரித்து நாற்பது ஆண்டுகள் இருந்தார்கள் எதனால் தெரியுமா யாக்கூப் அலி சலாத்துடைய வீட்டில சுவையான உணவு நம்முடைய வாசிகளை சொல்வதானால் பிரியாணி ரெடியாக பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை நல்ல சாப்பிட்டாங்க ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எத்தீமான பிள்ளை தன்னுடைய இடத்திலே கேட்கிறார்கள் நல்ல மனம் வருகிறது இது போன்ற உணவை எனக்கும் சமைத்து கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்கிற பொழுது அந்த நானிடத்திலே ஒன்றுமே இல்லை அந்த தாயிடத்திலே ஒன்றுமில்லை ரப்பிடத்திலே கேட்கிறார் ரப்பே ரப்பே எங்களுக்கும் நல்ல உணவை கொடு என்று கேட்க அல்லாஹுக்கு இது பிடிக்கவில்லை யாக்கூ நீங்கள் நன்றாக உண்டு பக்கத்து வீட்டை பற்றி கவனிக்கவில்லையா அந்த பிள்ளை தன்னுடைய தாயை தந்தையை இழந்து பட்ட கஷ்டத்தை நீங்கள் பட வேண்டும் என்பதற்காக பிள்ளையும் தந்தையையும் நாற்பது ஆண்டுகள் அல்லாது நாற்பது ஆண்டுகள் பிரித்தார் அதனால்தான் பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் சால்னாவில தண்ணியை கலந்தாவது பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கங்க தண்ணியை கலந்தாவது பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள் நீங்களே சாப்பிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா நம்மளால கொடுக்குற பழக்கமே இல்லையே நீங்களே சாப்பிடணும்னு ஒரு முடிவுக்கு வந்தா அந்த வாடை பக்கத்து வீட்டுக்கு போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானா சதம் இன்னைக்கு நம்மால வேணும்னே பார்க்கணுங்கிறதுக்காகவே மீன் குழம்பு கொஞ்சம் தூக்கலா வச்சிருக்கோம் கறி குழம்பு கொஞ்சம் தூக்கலா வச்சு அடுத்தவன் முகந்தே நாட இது நம்முடைய பண்பாடு ஆனால் இவரை அலி சொன்னார்கள் அண்டை வீட்டோடு இணக்கமாக நடந்து கொண்டு அப்துல்லா கிட்ட முபாரக் அஹமத்துல்லாஹி கிட்டாலே அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன் வீட்டை விற்பனை செய்கிறான் நாற்பதாயிரம் பெற வேண்டிய வீட்டை எண்பதாயிரம் சொல்லுகிறார் எல்லோரும் கேட்கிறார்கள் என்னங்க இந்த வீடு நாற்பதாயிரம் தான் பெறும் நீங்கள் எண்பதாயிரம் சொல்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அந்த வீட்டுக்காரன் சொன்னான் என் வீட்டுக்கு பக்கத்திலே அப்துல்லா கிட்ட முபாரக் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு அருகிலே இருப்பதால் நாற்பதாயிரம் அடி அவரால் பக்கத்து வீட்டுக்கு தொல்லை நேராது துன்பம் நேராது இடுக்க நேராது இன்னல் நேராது உங்களுக்கு உபகாரம் வந்து கொண்டே இருக்கும் அதனால் நாற்பதாயிரம் இப்ப எப்படி வளர்ந்திருப்பார் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் அதில் இருக்கிறதா சாக்கடை சண்டையிலிருந்து துவங்கி சரித்திரம் பேசுகிற அளவிற்கு சண்டைகள் தெருவுக்கு வந்து நிற்கிறது பக்கத்து கிட்டார் அடுத்து பெருமானார் செல்லல்லா பழிவசனத்திற்கு ஜிப்ராஹில் அலிகை செல்லாம் சொல்லுகிறார்கள் பெருமானார் சொல்லுவார்கள் சீனி ஜிப்ராஹில் பின் இசா ஹத்தா வளர்த்து அன்னகு யூ அறிவு கலாக்கா மனைவிமார்களின் விஷயம் குறித்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் எனக்கு வசியத்து செய்தார்கள் மனைவியோடு ஒழுங்காக இணக்கமாக அன்பாக பண்பாக நடக்க வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள் எதுவரை என்றால் பெண்களை தலாக்கு கொடுப்பதே ஹராம் என்று சொல்லுகிறார்களுக்கு அவர் என்னன்னா தவறு செஞ்சாலும் தலாக்கே கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிற அளவிற்கு இப்ராஹிம் இடத்திலே விஷயம் செய்தார்கள் அப்ப பெண்களோடு இப்ராஹிம் அலிஸ்லாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அந்த நிலையிலே நம்முடைய மனைவியோடு நடக்கிறோமா கண்டதற்கெல்லாம் தலா தேவையில்லாததற்கு தலா அந்த பெண்மணிகளோடு இணக்கமாக நடக்கிற பண்பாடு சமூகத்திலே குறைந்து வருகிறது மூன்றாவதாக சொன்னார்கள் யூசினி ஜிப்ராஹீல் ஜிப்ராஹீல் எனக்கு வசியத்தை செய்தார்கள் பில் மம்லூக்கி அடிமைகள் குறித்து வசியத்தை செய்தார்கள் எந்த அளவுக்கு வசியத்தை செய்தார்கள் என்றால் இதே நேரத்திலேயே எல்லா அடிமைகளையும் உரிமை விட வேண்டும் என்கிற அளவுக்கு வசியத்தை அடிமையே வேண்டாம் அடிமையின் திட்டம் ஒளிந்தாக வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு வசியத்தை செய்தார்கள் அவர்களோடு இலக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சலுகைகளை செய்து கொள்ளுங்கள் என்று சிவரையில் வசியத்தை செய்தார்கள் நான்காவதாக என்னிடத்தில் சிவரையில் வசியத்தை செய்தார்கள் விஸ்வா விஸ்வாக்கை கொண்டு வசியத்தை செய்தார்கள் எந்த அளவுக்கு வசியத்தை செய்தார்கள் என்றால் அந்த அது பரல் என்று நான் எண்ணுகிறார்கள் விஸ்வாக்கு செய்யறது ரசூலுல்லா நினைக்கிறாங்க இப்ராஹிம் தொடர பார்த்தா பரலாயிருமோ என்று நான் பயந்து விட்டேன் என் உம்மத்திற்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டால் சிரமமாகிவிடும் என்று பயந்தேன் என்று பெருமானார் சல்லா பழிவசலம் சொல்லி காட்டுகிறார்கள் ஐந்தாவதாக சொன்னார்கள் ஜிப்ராஹிம் நினைக்கலாம் எனக்கு வசியத்தை செய்தார்கள் ஜமா ஜமாத்தோடு தொழுவதற்கு வசியத்தை செய்தார்கள் எந்த அளவுக்கு சொன்னா எந்த தொழுகையுமே ஜமாத் இல்லாம கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு வசியத்தை ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமையை பார்த்தாக்கா ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன மாதிரி டென்ஷன் ஆகாது என்று சொல்லி வாழ முடியாது ஜமாத்தினை ஆளில்லை உலகத்திலேயே கட்டுக்கோப்பு நிறைந்த சமுதாயம் என்று மாறுதட்டி பேசுகிற சமுதாயத்திலே இன்றைக்கு தொழுவதற்கு ஜமாத்தில் ஆறாவதாக சொன்னார்கள் கியாமுல்லையில் இரவிலே நின்று வணங்க வேண்டும் தாஜத்தை கொள வேண்டும் என்று இப்ராஹிம் வசியத்தை செய்தார்கள் எந்த அளவுக்கு இனிமேல் நான் தூங்க முடியாதோ என்று பயப்படுகிற அளவுக்கு வசியத்தை செய்தார்கள் பெருமா நான் தூங்கிட்டா நாயகம் எந்திரிச்சு கொடுங்க நாயகம் எந்திரிச்சு கொடுங்க கொடுங்க இனிமேல் தூக்கமே கிடையாதா எனக்கு என்று நினைக்கிற அளவுக்கு பெருமானார் வசியத்தை செய்தார்கள் ஏழாவதாக எனக்கு அல்லாஹுவை திக்ரி செய்ய சொல்லி வசியத்தை செய்தார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் எந்த அளவுக்கு எல்லா காரியத்திலும் திக்கிரில்லை என்று சொன்னால் அந்த காரியமே அழிந்துவிடும் என்று சொல்லுகிறவர்களுக்கும் என்று சொல்லுகிற அளவிற்கு இவர்கள் வசியத்தை செய்தார்கள் பெருமானார் சதல்லா முடிவு செல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹுவின் பட்டாளங்களாக இருக்கிற மலக்குகளின் தலைவர் ஜிப்ராஹிம் நடிகலாம் இஸ்லாம் பெருமானார் முடிவு செல்லம் அவர்களுக்கு ஏழு விஷயங்களை வசியத்தை செய்தார்கள் அதே மாதிரி மலக்குகள்ல இன்னொரு மலக்கு அந்த பட்டாளங்களின் இன்னொரு தலைவர் மலக்குள் மோத்து இவர் சாதாரணமான ஆளா அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா பெருமானாரின் துவாவால் மலக்குள் மௌத்தை மறைத்து வைத்திருக்கிறார் நம்ம கண்ணுக்கு தெரியல தெரிஞ்சு சொன்னா என்ன நடக்கும் பள்ளிவாசல்ல வந்து உப்படி வளையத்துல வந்து உட்காருவாரு ரெண்டு பேர்த்த முறைச்சுக்கிட்டே இருப்பாரு வெளியே போவாரா ரெண்டு பேரும் போக முடியுமா அதோட முடிஞ்சு அவன் பயான கேட்பானா அப்துல் கதர் பாய் அஸ்லாம் தான் முடிஞ்சு அவர் தொட தேவையில்லை அங்கேயே போ இப்ராஹிம் அலி நீங்க நீண்ட நாள் சந்தேகம் மலக்குள் மௌத்தை பார்க்க வேண்டும் அவர் எப்படி இருக்கிறார் என்று தெரிய வேண்டும் அல்லா ஜென கொடுத்தாரா இஸ்ராயில் அலி சலாத்தை மலக்குள் மௌத்தினுடைய அமைப்பை எப்படி படைத்திருக்கிறான் என்றால் ரெண்டு கண்ணு ஒரு கண்ணு முகத்தில் இருக்குமா இன்னொரு கண்ணு பிடரியில் இருக்குமா மலக்குள் மௌத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் ஒரு கண் முன்னால் வண்டி ஓட்டுற மாதிரி டூ வீலர் முன்னாடி ஒரு ரைட்டு பின்னாடி இன்னைக்கு நாம பிரேக் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம் அவர்கள் பார்ப்பதற்காக பயன்படுத்துகிறார் இரண்டு கண்கள் இருக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் மலக்குள் மௌத்திடத்திலேயே கேட்டார்களா மலக்குள் மௌத்தே இவ்வளவு உயிர்கள் இருக்கிறது இதை நீங்கள் எப்படி கைப்பற்றுகிறீர்கள் ஒருத்தர் பார்த்தா மசீக்கில் இருக்கிறாரு ஒருத்தர் பார்த்தா மகரிப்பில் இருக்கிறாரு அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாரு இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு அவரையும் பிடிக்கிறீங்க இவரையும் பிடிக்கிறீங்க உங்களால் எப்படி பிடிக்கிறது என்று கேட்கிற பொழுது மலக்குள் மூத்த அழகாக இஸ்ராஹில் பதில் சொன்னார்களா உலகத்தின் உயிர்கள் எல்லாம் என் கையில் இருக்கிற ரொட்டி துண்டை போல கையில இருக்கிற ரொட்டி துண்டை எப்படியும் பயன்படுத்தலாம் அல்லவா குத்தவும் செய்யலாம் விற்கவும் செய்யலாம் அழுத்தவும் செய்யலாம் சாப்பிடவும் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் இதை போன்றுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களின் அமைப்பும் என்னுடைய கையில் இருக்கிற கையிலே ரொட்டி துண்டை போன்று எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் அல்லாஹ் இந்த தாக்கத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார் என்று வழக்குள் மோர் இப்ராஹிம் அலி இஸ்லாமிடத்திலே சொன்ன வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஃபீது தாலிபினில ஒரு வரலாறு எழுதுவார்கள் முஃபீது தாலிபின் என்ற அரபி நூலிலே அவர்கள் எழுதுகிற பொழுது அழகாக சொல்லுவார்கள் ஒருவன் விறகு கட்டை தூக்கி கொண்டு செல்கிறான் செல்ல முடியாமல் செல்கிறான் நடக்க முடியாமல் நடக்கிறான் விறகு கட்டை தூக்கி போட்டு இந்த வாழ்க்கை நமக்கு தேவையா மலக்குள் மூத்து வந்தா பேசாம போயிடலாமே பக்கத்துல வந்து நின்னா என்னப்பா என்னை கூட்டியே என்ன காரணம் மலக்குள் மூத்து வந்தா பரவாயில்லன்னு சொன்னியே என்ன காரணம் வேற ஒண்ணும் இல்ல விலையை கட்ட தூக்கி விட சொல்றதுக்காக நான் கூப்பிட்டேன் விலையை கட்டு கீழே கொடுத்துருச்சு தூக்கி விடுறதுக்காக செத்துறது மேல் என்று சொல்பவர்கள் எல்லாம் நிறைய உண்டு பக்கத்தில் இஸ்ராயல் வந்தா அப்படியே பிளேட்டை மாத்திருக்காங்க அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இந்த மலர்கள் மூத்திருக்கிறார்களே இதிரி சலா நம்பிக்கினா அருகி சலாத்து சலாம் என்றவர்கள் நேரடியாக பார்க்கிறார்கள் பார்த்து கேட்கிறார்கள் மலக்குள் மூத்திடத்தில் கேட்டார்கள் நான் மரணத்தை சுவைத்து பார்க்க வேண்டும் இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கேட்கிற பொழுது என்னால் முடியாது தப்பிடத்தில் கேளுங்கள் இதிரி சரி அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் ரப்பி ரஹ்மானே நான் மரணத்தை சுவைத்து பார்த்து அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தலா அனுமதியை வழங்குகிறான் வழக்கில் ஓர் இதிரி சலை ஓர் தாக்குகிறார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் அயாத்தாக்குகிறான் மக்களிடத்திலே சென்று சொன்னார்கள் நான் மரணத்தை சுவைத்தவன் மரணத்தை சுவைத்தவன் மரணத்தை சுவைத்தவன் உலகத்திலே நான் ஒருவன் மட்டும்தான் மரணத்தை சுவைத்து மீண்டும் அயார்த்தானே என்று சொல்ல மக்கள் கேட்டார்கள் அந்த மரணத்தின் சுவை எப்படி இருந்தது சொல்லுங்களேன் என்கிற பொழுது அழகாக சொன்னார்கள் எதிரீஸ் அலை இஸ்லாம் ஒரு ஆட்டை உயிரோடு நிப்பாட்டி ஆட்டு தோலை குறித்ததை போன்று ஒரு நபிக்க இந்த நிலை சராசரி மனிதனுக்கு என்ன நிலை இருக்கும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய அன்புக்குரியவர்களே நபிக்கே இந்த நிலை சத்தா மலக்குள் மூத்திடத்தில் கேட்டார்கள் பெருமானா நீங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான செய்தி என்ன பார்த்தீர்கள் உங்களுக்கு எது கவலையை கொடுத்தது கப்பலிலே செல்லுகிற பொழுது திடீரென்று கப்பல் உடைந்தது ஒரு தாய் கை குழந்தையை வைத்திருக்கிறார் அந்த தாயினுடைய ஊகை அல்லா பறிக்க சொன்னால் பிள்ளையை காப்பாற்ற சொன்னார் எனக்கு பதறி போச்சு பச்சை மண்ணு தாயை கைப்பற்றி பிள்ளையை விட்டுவிடு அதை போன்று செய்கிறார்கள் பிள்ளை ஒரு கட்டையிலே மிதந்து செல்கிறது புளிப்பால் குடித்து அந்த பிள்ளை வளர்கிறது அவள் சத்தாதாக வளர்ந்தான் புளிப்பால் குடித்து வளர்ந்தவள் சத்தா கடைசியில அவன் நிலைமை என்னானது இவ்வளவு உயர்தரமான முறையிலே அல்லாஹ் பாதுகாத்து இவனை உருவாக்கி கொடுக்க கடைசியில பூதலையெல்லாம் போய் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவன் எப்படிப்பட்டவன் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் ஏழு வயது சிறுவனாக இருக்கிற பொழுதே அவனுடைய அறிவு எந்த அளவிற்கு தீர்ச்சமானதாக இருந்தது என்றால் ரெண்டு பேர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு இந்த கல்லிலே இந்த கல்லை உரசி சுருமாவாக போட்டார் கண் தெரியுமா தெரியாதா இரண்டு பேர்கள் பேசிக் கொண்டிருக்க இருக்கிறார்கள் ஒருவன் சொன்னான் ஓ கண்ணில் போட்டு பார்க்கலாம்னா இன்னொருத்தன் சொன்னா இல்ல இல்ல ஓ கண்ணில் போட்டு பார்க்கலாம்னா கண்ணு போயிடுச்சுன்னு என்ன செய்யறது ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுகிறார்கள் உடனே பக்கத்திலே சத்தாது இருந்தா ஏழு வயது சிறுவன் இவன் கண்ணில் போட்டு பார்க்கலாமே என்று அந்த சிறுவனை அழைத்து அவன் கண்ணிலே போட்டு பார்க்க சத்தாது பார்க்கிறான் பூமிக்குள் இருக்கிற கனிமங்கள் எல்லாம் தெரிகிறது தங்கம் தெரிகிறது பூமிக்குள் இருக்கிற வெள்ளி தெரிகிறது எல்லாம் தெரிகிறது இதை பார்த்தவன் சத்தாது ஏழு வயசுலேயே கண்ணு தெரியல கத்த ஆரம்பிச்சான் கல்லை போட்டு ஓடினான் இந்த கல்லை எடுத்துக்கொண்டு பெரும் செல்வந்தனாக மாறினான் பூதலை இடத்திலே கேட்டான் அல்லாஹவை ஏற்றுக்கொண்டால் ரப்பு எனக்கு என்ன தருவான் என்கிற உறுதி உனக்கு சொர்க்கத்தை தருவார் சொர்க்கத்திலே என்ன இருக்கும் என்று கேட்க ஊரின் பெண்கள் இருப்பார்கள் ஆறுகள் இருக்கும் நதிகள் இருக்கும் ஓடைகள் இருக்கும் எல்லாம் இருக்கும் நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்ல அவன் கட்ட ஆரம்பித்தான் அந்த காலத்துல மனுஷனுடைய வயசு ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியவர்கள் அல்லது விழா குரான் சொல்லுகிறது இது போன்ற ஒரு படைப்பை நான் படைக்கவே இல்லை என்கிறான் அல்லா ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் முன்னூத்தி ஐம்பது வருஷமா சொர்க்கம் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் உலக அழகிகளை முதலிலே தேர்வு செய்து ஐநூறு அழகிகளை உள்ளே அனுப்பியவன் சட்டான் ஆடுகள் ஓடைகள் அதுக்கு பேர் வச்சான் இரமதாத்துல் இமாம் என்று அதற்கு பேர் வைத்தான் கடைசியில அதுக்குள்ளே அவன் உடைய முடிந்ததா என்று எந்த மலக்குள் மோத் இறக்கப்பட்டாரோ அதே மலக்குள் மோத் வருகிறார் அந்த இஸ்ராஹில் அலி இஸ்லாம் வருகிறார்கள் வந்து அவனுடைய உயிரை புடுங்கினார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹினுடைய பட்டாளங்களில் முதல் இடத்தில் இருப்பது மலக்குகளில் அதிலே இரண்டு பேர்கள் முன்னணியானவர்கள் ஒன்று இஸ்ராஹில் அலி இஸ்லாம் இரண்டாவது ஒன்று இப்ராஹிம் இரண்டாவது இஸ்ராஹிம் இதை போன்று சில பட்டாளங்களே இருக்கிறது நபியின் மீது செலவாத்த சொன்னார் அதை எடுத்துட்டு போறதுக்காக அல்லாஹ் சையாகி மலாயிக்கத்தை சையாகி வாகன வழக்குகள் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு பீசா காரணம் ஒரு போன் போட்ட உடனே பீஸா காரன் வந்து டக்குன்னு அந்த வீட்டில் நிற்கிறான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயா இதை போன்று நாயகத்தின் மீது எங்காவது அல்லாஹும் சல்லி அலா முகமது அல்லாஹும் சல்லி அலைகுவ செல்லம் என்று சொன்னா உடனே குடிச்சிருவாங்களே குடிச்சிட்டு போய் நாயகத்திடத்தில் ஒப்படைப்பதற்காகவே அல்லாஹ் ஒரு படையை வைத்திருக்கிறார் பட்டாரத்தை வைத்திருக்கிறார் அவர்களுக்கு வேலையே இதை செய்து கொண்டிருப்பது அதை பற்றி இவன் அப்பா ரலியல்லாவுத்தாரா சொல்லுகிற பொழுது அழகாக சொன்னார்கள் எப்படி சொன்னார்கள் என்றால் ஒருவர் இன்னொரு முஸ்லிமினுடைய கரத்தை பிடித்து முசாபகா செய்கிற பொழுது முசாபகா செய்கிற பொழுது என்ன ஓத வேண்டும் வதக்கும் மற்ற கப்பல் உருவாகும் மின்னா மின்கும் என்று ஓதுகிறார் அல்லவா அதை ஓதிவிட்டு அல்லாஹும் சல்லி அலா முகமது அல்லாஹும் சல்லி அலை செல்லும் என்று சொன்னால் உடனே அல்லாஹ் உடனே இந்த வழக்குகள் பெருமானாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் நாயகம் அல்லாஹ் இடத்திலே துவா இவர் கையை எடுப்பதற்குள்ளே இவரின் பாவங்கள் எல்லாம் அடிக்கும் இவ்வளவு அப்பாஸ் எல்லாம் கையை பிடிச்சு கையை எடுப்பதற்கில்லை இது பாரதூரமான செய்தி அல்ல இன்றைய உலகத்திலே இங்கிருந்து செல்போன் பட்டன் அனுப்பிச்ச உடனே அமெரிக்காவில் இருப்பவர் எடுக்கிறார் இந்த செய்தி எப்படி அமெரிக்காவுக்கு காட்டலைகளில் செல்கிறது சேனல் வழியாக எப்படி செல்கிறது இது சாத்தியம் என்றால் வழக்குகள் நூறால் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் ஒளியின் சக்தியை வைத்துத்தானே இன்றைக்கு எல்லாம் இயங்குகிறது எல்லா அமைப்புகளும் இயங்குகிறது செல்போன் இயங்குவதற்கு அடிப்படை காரணம் அதுதானே அந்த நூறு நூறால் படைக்கப்பட்டவர்கள் வழக்குகள் உடனே செய்தியை கொடுக்கிறார்கள் இந்த கையை எடுக்கிறதுக்குள்ள அவர்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது எந்த காரணமுமே இல்லாமல் ஒருவர் செலவாத்தி ஓதுகிறார் என்றார் அல்லாஹ் எந்த இல்ல ஒரு வாட்டுக்கு செலவாத்த ஓதிட்டு இருக்கிறாரு என்றால் அந்த வழக்கையில் பெருமானார் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இவன் அப்பா சொல்லுகிறார்கள் பெருமானார் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிற பொழுது நபிகள் பெருமானார் அவர்கள் வாசிக்கிறார்கள் இவன் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது இந்த செலவாத்து சொல்லி மாமலா சென்று போன பாவங்களுக்கு கஃபாராக மாறிவிடுகிறது அதோடு அப்துல்லாஹிபின் மரீர் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள் கப்பல் பயணத்திலே அவர்கள் மேற்கொண்டு செல்லுகிற பொழுது கடுமையான ஆட்டம் இவர்களுக்கு ஒன்றுமே தெரியல தூக்கிட்டு இருக்கிறாங்க சில பேரு உலகமே இடிஞ்சு விழுந்தான் அவன் பாட்டா தூக்கிட்டு இருக்காங்க எதை பத்தியும் கவலை இல்லை அங்க நிலநடுக்க ஏற்படும் அதை பத்தினா அவருக்கு கவலை இல்லை அவருக்கு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கணும் கப்பல் ஆடிக்கொண்டிருக்கிறது அப்துல்லாஹிபின் வரீர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கனவிலே பெருமானார் வந்து சொன்னார்களா என்னப்பா அப்துல்லா நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே கப்பல் ஆடிக்கொண்டிருக்கிறது எல்லோரையும் எழுப்பி என் மீது சலவாத்தை சொல்ல சொல் அது என்ன செலவாத்தி பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது துன்ஜினா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வால் வல் பலியா وتطهرنا بها من جميع السيئات وتغفر لنا عندك اعلى الدرجه وتبلغنا بها اكثر غايه என்ற சலவாத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஹுமான் நபிகள் கோபான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எல்லாத்தையும் எழுப்பிட்டு ஆயிரம் முறை இந்த செலவாத்தை ஓதுங்கள் என்று சொல்ல ஆயிரத்தை தொடவில்லை முன்னூறு முறை ஓதினார்கள் முன்னூறு முறை முறை ஓதினார்கள் ஆழிய கப்பல் நடுங்கிய கப்பல் நிலையாக சென்றது கரையிறக்கினார்கள் கரையிறங்கினார்கள் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் அதனால் பின் அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் சலவாத்தை ஓதினால் வாழ்க்கையிலே என்றைக்குமே உங்களுக்கு தோல்வி கிடையாது அது மட்டுமா மலக்குகளிலே எடுத்துச் செல்கிறார்கள் செலவாத்து ஓதுகிற பொழுது யாராவது ஒரு தேவையை முன்னிறுத்தி வைத்து யாரெல்லாம் நான் கடை ஆரம்பிக்க போறேன் அந்த கடையில வரக்க செய்வாயாக அதுக்கு நான் பெருமானாரின் மீது செலவாத்த ஓதுகிறேன் ரப்பே எல்லாம் அதிசயம் வந்த செய்திகள் நான் பெருமானாரின் மீது செலவாத்த ஓதுகிறேன் ரப்பே மலக்கள் அதை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க பெருமானார் கேட்கிறார்கள் என்ன காரணத்துக்காக வேண்டி இவர் செலவாத்து ஓதுகிறாரு என்ன காரணத்துக்காக இந்த செய்தியையும் வழக்குகள் சொல்லுகிறார்கள் உடனே பெருமானார் சிறந்தா புரிந்து துவார் செய்ய அல்லா ஜெல்ல சாணகுத்தரா பெருமானாருக்கு வழங்கிய பெரிய மோஜிதா என்னவென்று சொன்னார் பெரிய அருள் என்னவென்று சொன்னார் ஒரு மனிதன் ஒரு முறை செலவாத்தை சொன்னா ஒரு மனிதன் ஒரு முறை செலவாத்தை சொன்னா நூறு தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யலாம் ஒரு தேவை அல்ல அதில் முப்பது தேவைகளை உலகத்திலே பூர்த்தி செய்கிறார் புகாரிகளை பதிவான அதில் எழுபது தேவைகளை அல்ல ஆசனத்திற்கு முப்பது தேவைகள் இங்கு பூர்த்தி செய்யப்படுகிறது மலக்கிகள் தானே இதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் மலக்குகளின் பட்டாளம் தானே நம்முடைய செலவாத்தை இங்க கோயம்புத்தூர்ல ஓதுற செலவாத்தை மதினாவுக்கு எப்படி செல்லும் மலக்குகள் ஒளி வேகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் மலக்குகள் ஒளி வேகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் குமார் அவர்கள் குமார் சதல்லா பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லத்தின் மீது செலவாத்தி ஓதுகிறார் நபிகள் பெருமானார் செல்லல்லா பணிவு செல்லத்தின் மீது அதிகம் அதிகம் செலவாத்தி ஓதி அவர் நினைக்கிறார் நான் ஏழையாக இருக்கிறேன் நான் ஏழையாக இருக்கிறேன் மார்க்கத்திற்காக நான் எதுவுமே செய்ய முடியவில்லை மார்க்க பணிக்காக எதுவும் செய்ய முடியவில்லை பள்ளிவாசல் கட்டுகிறார்கள் பள்ளிக்கூடம் கட்டுகிறார்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார்கள் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்ன எதுவுமே முடியவில்லையே நான் என்ன செய்வது என்று பெருமானாரின் மீது செலவாத்தி செலவாத்தை சவாத்தி ஓதுகிறார் இந்த செய்தியை வழக்குகள் கொண்டு போய் சேர்த்த உடனே பெருமானார் செல்லா வடிவம் சில மண்டலங்கள் இவன் அப்பாஸ் எல்லாம் தர சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹிடத்திலே செய்தியை எழுப்புகிறார்கள் உடனே அல்லாஹ் இவரை வறுமையை போக்குகிறார் செல்வத்தை கொடுக்கிறார் செலவாக்கி ஒரு மனிதனை ஓடி சொல்றாங்க இந்த ஆற்றல் செலவாக்கி இவ்வளவும் தெரிஞ்சும் ஒரு நாளைக்கு பத்து முறை செலவாக்கு வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் உண்டு அதிகமா செலவா சோதிக்கங்க எனக்கு பீக்க ஹம்மக்க உன் பாவம் போகுவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உங்கள் கவலை தீர்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று பெருமானால் பொறுப்பேற்கிறார் யாராவது கடைவழி இருப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்க கடனுக்கு நான் பொறுப்பு என்று சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என் கடனுக்கு ஒரு பொறுப்பு எதிரிடர் இல்லா என்று சந்தோஷமாக செல்வார்கள் அல்லவா பெருமானார் சதல்லா சிலம் சொல்கிறார்கள் என் மீது செலவாத்தை சொல்லுங்கள் மலக்குகள் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் அந்த செலவாத்தை அதனால் நான் உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இனிமேல் கவலை கிடையாது எல்லா அரிசி நூல்களிலும் பதிவான அப்ப பெருமானாருக்கு அல்லாஹ் ஒரு படையை கொடுத்திருக்கிறான் பட்டாளத்தை வழங்கி இருக்கிறான் அவர்கள் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் மலக்குகளில் இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் இவங்களுக்கு வேலை என்னன்னா நம்முடைய அமல்களை எல்லாம் தூக்கிட்டு போறதான் வேலை இந்த கிராமன் காத்திபின் பதிவு பண்ணி பதிவு பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து விடுறதான் அவங்களுக்கு வேலை நம்ம கடையில தான் கணக்கு எழுதுவோம் பெரிய ஃபேக்டரி கணக்கு எழுதி மேனேஜர்கிட்ட போகும் சைன் பண்றதுக்காக அது மாதிரி இங்க கணக்கு எழுதி கணக்கு எழுதி கிராமன் யார மூல மாத்தம் எல்லாம் என்னென்ன செய்தமோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சு அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள் மேலே கொண்டு போகப்படுகிறது முதல் வானத்திற்கு கொண்டு போகிற பொழுது சில வழக்குகள் கொண்டு செல்வார்கள் செல்லுகிற பொழுது முதல் வானத்தினுடைய வானவர் தடுத்து நிறுத்துவார் இந்த அமல்கள் மேலே செல்லாது இவர் புறம்பேசியவர் தூக்கி கீழே எறியுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள் சில அமல்கள் இரண்டாவது மாநிலத்துக்கு போயிடும் இந்த அமல்கள் இதுக்கு மேல போடுற தகுதி இல்லை இவர் பெருமை அளித்தவர் தூக்கி எறிஞ்சிருங்க சொல்லிடுவாங்க கீழே தூக்கி எறியப்படும் மூன்றாவது வானம் வரை வழக்குகள் தூக்கிச் சென்று விடுவார்கள் மூன்றாவது வானத்திலிருந்து தூக்கி எறிவார்கள் இவன் தற்பெருமை முடித்தவன் தூக்கி எறியுங்கள் என்று சொல்லி விடுவார்கள் அதையெல்லாம் தாண்டி நாலாவது வானத்துக்கு போகும் இவன் போராமக்கார இவன் மூஞ்சியிலேயே தூக்கி அமல்களை எரியுங்கள் என்று நாலாவது வானத்திலே சொல்லப்படும் ஐந்தாவது வானத்திற்கு செல்லும் வழக்குகள் செல்லுவார்கள் கொண்டு செல்லுவார்கள் இவன் அடுத்தவனின் மீது அடுத்தவனின் அவர்கள் மீது வீரத்து கொண்டவன் கோபம் கொண்டவன் அவனுடைய அமல்களை எல்லாம் தூக்கி எறியுங்கள் என்று சொல்லப்படும் இப்படியே கடந்து ஏழு வருடத்தையும் கடந்து மூவாயிரம் வழக்குகள் ஒன்று சேர்ந்து நாளை தப்பீர் போட்டு கொண்டு போவாங்களாம் நம்மளுங்க பொதுவாகவே கூட்ட சேர்ந்துருச்சுன்னு சொன்னா நாளை தக்பீர் வந்துடும் இல்ல ஆனா வழக்குகள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இல்லல்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அல்லாஹ் இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார்கள் அல்லாஹ் பாப்பா இவன் அவனை கொண்டு வந்தேன் இவன் அவனை கொண்டு வந்தான் இவன் எனக்காக வழங்கவில்லை எனக்காக வழங்கவில்லை இவன் உள்ள முழுக்க சிறுக்கு நிறைந்திருந்தது குஃபுரு நிறைந்திருந்தது வெளியிலே பார்த்தா முக்மினை போன்று வேடம் போட்டான் அவன் உள்ளத்தை அறியக்கூடியவன் நான் அவன் உள்ளத்திலே எனக்கு இடமில்லை தூக்கி எறிந்து விடுங்கள் மூவாயிரம் விளக்குகள் தூக்கிச் செல்கிறார்கள் பெருமனா செல்லா பணிவசலம் அல்லாஹுவின் பட்டாளத்தை பற்றி பேசுகிற பொழுது அழகாக பேசினார்கள் சுபுகு தொழுகையில ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு மலக்குகள் பார்த்து அப்துல் காதர் பாய் சுபு தொழுகையில் இருக்கிறாரு அடுத்து அசத் தொழுகையில இந்த மலக்குகள் மேல இறங்குவாங்க இரவு மலக்குகள் கீழே இறங்குவாங்க ரெண்டு ஷிப்ட் நம்ம எல்லாம் பார்ப்போம் நிறைய இடங்கள்ல மூணு ஷிப்ட் இருக்கு ஆனா அல்லாட்டு ரெண்டு ஷிப்ட் தான் காலையில வந்த மலக்குகள் இரவு ஏறி விடுவார்கள் இரவிலே வருகிற மலக்குகள் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் டூட்டி அந்த டூட்டி எங்கிருந்து துவங்குகிறது பள்ளிவாசலில் இருந்து காலையிலே வருவார்கள் சுபுகு நேரத்திலே கணக்கெடுக்கிறார்கள் வேலை ஏறி விடுகிறார்கள் மாலையிலே வரக்கூடியவர்கள் அசன் நேரத்திலே வருகிறார்கள் அசருக்கு வர்றாரு சுகுக்கு வர்றாரு அதனால நாம முடிவு பண்ணிடக்கூடாது ரெண்டு துறைக்கு வந்தா போகணும் அல்லா கேட்பான் இவர்களை எப்படி பார்த்தார் தரக்கனாகும் மகும் செல்லும் ஆத்தையினாகும் மகும் செல்லும் வரும் பொழுதும் தொழுதார்கள் போகும் பொழுதும் தொழுகிறார்கள் ரப்பே தொழுதுகொண்டே இருக்கிறார்கள் நீங்களே சாட்சியாக இருங்கள் அவரின் பாவம் அத்தனையும் நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுவார் இப்படி ஒரு பட்டாளத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் மலக்குகளின் பட்டாளம் நம்முடைய அமல்களை தூக்கிச் செல்வதற்காகவே ஒரு வட்டாரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் இன்னும் சில வழக்குகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் மனிதர்களுக்கு உதவுவதற்காகவே அல்லாஹ் சில பட்டாளங்களை வைத்திருக்கிறார் போவார் நிறைய பேர் சொல்வதுண்டு போனேன் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஆச்சு காஞ்சி மட்டும் நேரத்தில் எப்படித்தான் நான் தப்புச்சேன்னு தெரியல அல்லாஹாபாத் அல்லாஹாபாத் வழக்குகளின் உதவியை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் ஒருவரை காப்பாற்றுவதாக இருந்தால் ஒருவரை அழிப்பதற்கும் அல்லாஹ் போர்க்கிடம் தபு போர்க்கிடம் போன்ற போர்க்கிடத்திலே மலக்குகள் களமிறங்கி அழித்தார்கள் என்ற வரலாறு உண்டு காத்தார்கள் என்ற முக்மின்களை காத்தார்கள் என்ற வரலாறு இப்படி சில வழக்கு கபரஸ்தானுக்குள்ள போன உடனே மலக்குகள் வர ரெடியாக இருக்கிறார் முங்கர் நக்கி இரண்டு மலக்குகள் கபருக்குள்ளே வந்து எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பார்கள் நல்லவளா இருந்தாக்கா நல்ல அக்கர் கொட்டி ஜம்முண்டு அழகா வருவாங்க கெட்டவர்களாக இருந்தால் அந்த மலக்குகளின் கோரப்பார்வையே வித்தியாசமாக இருக்கும் ஐநானி அசரகான் பெருமானார் சொல்லுகிற பொழுது பயங்கரமாக சொல்லுகிறார்கள் நீல நிற கண்களை கொண்டவர்களாக இருப்பார்களாம் கையிலே தண்டாயுதத்தை வைத்திருப்பார்கள் புக்கே என்று கேட்கிற பொழுது பாவம் செய்தவர்கள் இங்கு உலகத்திலே வாழ்கிற பொழுது அல்லாஹுக்காக வேண்டி தொழாதவர்கள் எதுவுமே செய்யாதவர்கள் உமன் ரப்புக்க உன் ரப்பு யார் என்று கேட்கிற பொழுது ஆதிரி தெரியாதே தெரியாதே தெரியாதே தெரியாதே என்று அழுவார்கள் அம்மா தீவுக்கே உன் மார்க்கம் என்ன தெரியாதே தெரியாதே உங்களுடைய நபியின் பெயர் என்ன தெரியாதே தெரியாதே பந்தாயிரத்திலே அடிப்பார்கள் எழுபது போவான் என்று வரலாறு சொல்கிறதே பெருமானார் சொல்கிறார்களே இதற்காக வேண்டியும் வழக்குகளின் படை ஒன்றை அல்லாஹ் இப்படி வழக்குகள் என்ற முதல் பட்டாளத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அது சம்பந்தமாக இன்றைக்கு இன்னும் விஞ்ஞானம் தொடரவே அதனால அதிகம் அதிகம் செலவாத்து ஓதி மலக்குகளிடத்திலே நல்ல பெயரை பெறக்கூடியவர்களாக இரண்டாவது அல்லாவினுடைய பட்டாளங்களில் திருமணா செல்லல்லா குறைவு செல்லும் அந்தவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் அல் அசது ஜுந்தும் சிங்கம் இருக்கிறதே அல்லாவின் படையிலிருந்து ஒரு படை அதனாலதான் அது காட்டுக்காது அல்லாவின் படைகளில் இருந்து ஒரு படை இந்த சிங்கத்தை வைத்து சிலர்களை அல்லாஹ் காத்தான் சிலர்களை அல்லாஹ் போக்கிறான் அபூலகவினுடைய மகன் உத்துவா பெருமானாருக்கு கொடுத்த தொல்லை கடுமையான தொல்லை பெருமானாருக்கு இன்னல்கள் அளிப்பது இடுக்கண்கள் அளிப்பது தொல்லைகள் கொடுப்பது துன்பங்கள் அளிப்பது இதையே வாழ்க்கையில் சின்னமாக கொண்டவன் உத்துவா பெருமானா செல்லா அலிவசலம் ஒரு நாள் துவா செய்திருந்தார்கள் துவா செய்திருந்தார்கள் அல்லாஹ் சல்லி அலையை கர்மம் விற்கிறார் இவன் மீது ஒரு சிங்கத்தை சாட்டுவாயா இந்த செய்தி அபூலகது பிச்சிருக்கிறது இந்த செய்தி அபூலகது பிச்சிருக்கிறது அபூலகது பயந்து போயிட்டான் முகமது சொல்லிட்டாரா கண்டிப்பா என் மகனை ஒரு சிங்க தூக்கிட்டு போகாம கூடாது அபூலகமுக்கு இப்படின்னா பாதிக்கப்பட்ட உத்துபாவுக்கு எப்படி இருக்கும் என்னை சிங்கம் தூக்குமா முகம்மது சொல்லிட்டாரா ஒருவர் சாதிக்குள் அமீன் அவர் உண்மையாளர் ஆயிட்டேன் அவர் உண்மையாளர் ஆயிட்டேன் ஷாமுக்கு பயணம் செல்வதற்காக வந்து எல்லோரும் அழைக்கிறார்கள் முத்துபாவை அபூலகம் விடவில்லை ஆனாலும் மக்கள் வற்புறுத்துகிறார்கள் அபூலகம் சொல்லுவான் என் மகனை எங்கு அழைத்துச் சென்றாலும் நடுவில விட்டு ஊட்டமாகத்தான் செல்ல மகன் நடுவுல போவாரு கூட்டமாகத்தான் செல்வார்கள் இரவு நேரம் வருகிறது ஒரு காட்டுப் பகுதிகளை தங்கினார்கள் தங்குகிற பொழுது அங்கே ஒரு செய்தி வருகிறது இந்த காட்டிலே சிங்க நடமாட்டம் உண்டு என்று செய்தி வருகிறது உடனே குத்துபா முடிவு செய்து விட்டான் அந்த சிங்கம் அல்ல நமக்காக உள்ள சிங்கம் தான் இன்னால் இன்னாலில்லா ஓர ஆரம்பிச்சாங்க அந்த சிங்கம் நமக்காக உள்ள சிங்கம் ஆனாலும் நடுவிலே படுக்க வைத்து எல்லோரும் சுத்திப்படுத்திருந்தார்கள் படுத்திருந்தார்கள் அந்த சிங்கம் வந்தது முகந்தது அதற்கு யார் அறிவிப்பு கொடுத்தது மற்றவர்களை எல்லாம் விட்டது கடைசியில் முத்துபாவை மட்டும் கப்பியது கப்பிக்கொண்டு ஓடுகிற பொழுது முத்துபா சொன்னார் அந்த முகம்மது சொன்னது உண்மையாகிவிட்டதே முகம்மது சொன்னது உண்மையாகிவிட்டதே முகம்மது சொன்னது உண்மையாகிவிட்டதே என்று சென்றான் அந்த சிங்கம் அவனை குதறி தள்ளியது என்று வரலாறுகள் சொல்லுகிறது அதீசுகள் சொல்லுகிறது இது யாரின் சின்னம் யாரின் பட்டாளம் அல்லாஹுவின் பட்டாளங்களில் உள்ளது துன்புமின் இதே சிங்கம் நிறைய பேர்களுக்கு வழிகாட்டியதாகவும் வரலாறு சஃபீனா ரலியல்லாஹுத்தாலா பெருமானார் செல்லல்லா பரிவசனத்தினுடைய தோழர்களில் தலை சிறந்த தோழர் சஃபீனா ரலியல்லாஹுத்தாலா காட்டு பாதைகளை செல்லுகிற பொழுது வழி மாறி போய்விட்டார்கள் வழி தெரியவில்லை காட்டின் வழியாக செல்கிற பொழுது ஒரு சிங்கம் வருகிறது சிங்கத்திடத்திலே சஃபீனா பேசுகிறார்கள் நான் யார் தெரியுமா நம்மள மாதிரி யாரா இருந்தா சிங்கத்தை பார்த்தா என்ன ஆகும் அப்பயே மோத்தா போடுவாரு சிங்கம் வந்து தாக்கணுங்கிற அவசியம் கிடையாது சிங்கம் பார்த்தாவே மோத்தா நான் முகம்மதியுடைய தோழர்கள் என்கிறார் நான் வழிமாறி வந்திருக்கிறேன் எனக்கு வழிகாட்டு என்று சிங்கத்திடத்திலே ஆணைத்தார்கள் அது வழிகாட்டியது சரக்கா ஏத்திக்கிட்டு அதுல வந்தாங்க கொண்டு போன எல்லா பொருட்களையும் ஏற்றி சிங்கம் வழிகாட்டியதாக வரலாறு உண்டு இது யார் கொடுத்தது அயாத்துல் ஹைவான் என்று மிருகங்களின் வரலாறு சம்பந்தமாக ஒரு நூல் குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த நூலிலே அழகான சில செய்திகளை பதித்து வைத்திருக்கிறார்கள் நூகலை கப்பலிலே எல்லாவற்றையும் கிளப்புகிறார்கள் ஒரு எட்டு ஒரு முப்பது வகையான ஜோடிகளை ஆண் பெண் ரெண்டு பேர்த்தையும் இணைத்து எடுத்து ஆண்களாக பெண்களாக மனித வகையிலே எண்பது பேர் இருந்தார்கள் நூகலை கப்பல் பறவைகளாக விலங்குகளாக ஏறத்தால் முப்பது ஜோடிகள் இருந்ததாக வரலாறுகள் சொல்லும் அதுல சில விதைகளும் இருக்கு அதுல திராட்சை விதை நூகல இங்க வந்து திராட்சையை போட்டு முதல் முதலிலே சாராயம் உருவானது சாராயம் உருவானது நூகல காலத்துல தான் இந்த டாஸ்மார்க்கு விதை போட்டவர்கள் அந்த காலத்திலே தான் போட்டார்கள் வந்து திராட்சை விதையை போட திராட்சை மரம் விழுந்திருக்கிறது இது போதை கொடுக்கக்கூடியதாக மாற வேண்டும் என்பதற்காக இவ்வளீசு செய்த வேலை ஐந்து மிருகங்களை அடித்தான் ஆறு மிருகங்களை அடித்தான் சிங்கத்தை சிறுத்தையை குள்ளநெறியை நாயை முயலை சேவனை நாலு இந்த ஆறு ரத்தத்தையும் ஒன்றாக சேர்த்து இந்த திராட்சை செடிக்கு கொடுத்து கொடுத்து வளர்த்தான் இந்த திராட்சை செடிக்கு உரம் ஆறின் ரத்தம் அதுல விளந்ததுதான் திராட்சை அந்த இருந்து உருவாவதுதான் போதை தரக்கூடிய அந்த சாராயம் என்று சொல்லிவிட்டு கடைசியில் எழுதுவார்கள் அதனாலதான் சாராயம் குடிக்கிற ஆளுக்கு இந்த ஆறு சக்தியும் சேர்ந்திருக்கிறது சிங்கத்தை போன்று எழுவான் வீரமா காத்துவான் நிக்கிறதுக்கு முடியுமோ முடியாதோ ஆள் ரொம்ப வேகமா தான் இருப்பான் வேட்டி கீழே போனாலும் அந்த வேகம் குறையாது ஏன் சிங்கத்தின் ரத்தம் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த சிறுத்தையின் கோபம் சிறுத்தைக்கு கடுமையான கோபம் சிறுத்தையின் கோபம் பார்க்கலாம் நேரம் வந்தவன யார தாக்க முடியுமோ தெரியாதோ நேர கொண்டாட்டி முடிய போய் சுத்திப்பான் பாடி வெளியே காசு கேட்டா கொடுக்க மாட்டீங்க தானிய கேட்டா கொடுக்க மாட்டீங்க என்று சொல்லி அந்த சிறுத்தையின் கோபம் குள்ள நெறியின் வாந்தி உள்ள நெறி எப்பயுமே எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கணும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க இவர் எப்பயுமே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அவன் வாந்தி எடுக்கிறத நாய் கூட கிடைக்காது அவ்வளவு மோசமான வாந்தி குள்ள நெறியின் வாந்தி பஸ்ல ஒரு தடவை போகும்பொழுது பக்கத்துல இருந்து ஒரு சொன்னாரு இந்த காலத்துல யாருங்க பாய் குடிக்காம இருக்கிறா குடிக்கிறதுனா தடைன்னு சொன்னா உங்க மார்க்க என்ன பாய் இப்படியெல்லாம் ஒரு மார்க்கம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப தன்னை பற்றி பெருமை குடிப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் என்ற பெருமை முயலுக்கு இருக்கிற பெருமை இவனுக்கு வந்துவிடும் இந்த சேவனின் அகங்காரம் சேவை என்னைக்குமே கொஞ்சம் அகங்காரமா தான் இருக்கும் அந்த கொண்ட உள்ள சேவலை பார்த்தா அதனுடைய அகங்காரம் தனியாத்தான் இருக்கும் அதை போன்று இந்த குடிக்கக்கூடியவனுக்கு அகங்காரம் கொஞ்சம் யாருக்குமே கட்டுப்பட மாட்டான் யாருக்கும் கட்டப்பட மாட்டான் சேலத்துல ஒரு முத்தவள்ளி இனிமேல் குடிக்கக்கூடாதுப்பா என்று பள்ளிவாசல சொல்ல நீ என்ன முத்தவள்ளி நான் தான் முத்தவள்ளி அந்த அகங்காரம் விடாது நெத்தில எழுதி ஒட்டி இருக்கேன் நானும் தான் முத்தவள்ளி இந்த அகங்காரம் அவனை விடாது அன்புக்குரியவர்களே அங்கே சிங்கத்தின் குணமும் இருக்கிறது ஏன் சிங்கத்தின் ரத்தம் வைக்கப்பட்டது ஹைவானில இன்னொரு வரலாறும் எழுதுவார்கள் சிங்கத்தை பன்றி அழைத்ததா நாலுகால் ஜீவன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஒண்ணும் தவறு கிடையாது இஸ்லாத்தில் அது புறமும் கிடையாது சிங்கத்தை அழைக்கிறது தன்னோடு சண்டையிடுவதற்கு சிங்கம் சொல்லலாம் உன்னோடு சண்டையிடுவதா இன்னைக்கு நிறைய சிங்கங்கள் அப்படி எல்லாம் இருக்கு உன்னோடு சண்டையிடுவதா நான் ஜெயித்தாலும் எனக்கு கேவலம் தான் எல்லாரும் பேசுவாங்க இருந்திருந்து அது கூட போய் சண்டை போட்டேன் நாரப்பேன் என்று சொல்லி விடுவாங்க நான் தோற்றால் அதை விட பெரிய கேவலம் எதுவுமே கிடையாது உடனே அதை சொல்லுச்சான் அப்படின்னா நான் மக்கள்கிட்ட ஃபுல்லா போய் சொல்லுவேன் சிங்கத்தை நான் சண்டைக்கு கூப்பிட்டு வரல என் மேல ஒரு பயம் என் மேல ஒரு விரோதம் என்றெல்லாம் நான் சொல்லிவிடுவேன் உடனே சிங்கம் சொன்னதாம் இந்த இட்டுக்கட்டை சமாளிப்பது எனக்கு லேஸ் உன்னை அடித்து உன் ரத்தம் என் கையில் படுவதை விட உன் ரத்தம் என் கையில் படுவதை விட உன்னுடைய இட்டுக்கட்டு எனக்கு மேல் சென்று கொள் என்று சொன்னது இந்த சிங்கம் காரணம் இது ஜுனூதுல்லா அம்மாவின் படை கண்ட நின்ற இடங்களில் அது நிற்காது அல்லாஹ் தேவையானவர்களை காப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட படைதான் அது அடுத்த ஒரு படையை குரானிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார் அதுதான் அபாவில் அபாவில் பறவைகள் அல்லாஹுவின் பட்டாளர்கள் ஆப்ரஹா காபத்துல்லாவை பற்றி கேள்விப்படுகிறார் பெரும் கோடீஸ்வரன் பெரிய அரசன் சன்ஆவின் அரசன் ஆப்ரஹா காபாவை வளம் வருகிறார்கள் என் நாட்டிலும் காபா கட்டுவேன் அந்த ஆலயத்தை கட்டுவேன் மக்கள் வளம் வர வேண்டும் என்று காபாவுக்கு இணையாக உலகத்திலே யார் கட்டினாலும் அதை இடிப்பதற்கு அல்லாஹ் குறிப்பிட்டுக் கொண்டார் நான் ஒரு காபா கட்டுறேன்னு ஒரு ஆள் கட்டட்டும் அந்த காபாவை இடிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார் சன்னாவிலே காபாவை கட்ட காலையிலே கட்ட மாலையில் இடிந்து விடுகிறது மீண்டும் காலையிலே கட்ட மாலையில் இடிந்து விடுகிறது உடனே இவன் நினைச்சுக்கிட்டான் மக்காவாசிகள் எல்லாம் வந்து இடிக்கிறாங்க நாம கட்டணும் சொன்னா இவர்கள் தான் வந்து இந்த காபாவை இடித்து விட்டு செல்கிறார்கள் என்று புறப்படுகிறார் யானை படைகளோடு காபாவை இடிப்பதற்காக இவன் கிளம்புகிறான் அந்த காபாவை நான் என்ன செய்கிறேன் பார் என்று புறப்பட்டு செல்கிறான் இந்த செய்தி அன்றைய தலைவர் அப்துல் முத்தலிபுக்கு கிடைக்கிறது ஒன்றும் கவலைப்படவில்லை என்னிடத்திலே அவன் மோதவில்லை என் ரப்பிடத்திலே மோதுகிறான் ரப்பு பார்த்துக் கொள்வான் எனக்கு கவலை நேரா ஆப்ரா மஹமூது யானை மஹமூதுக்கு மதம் பிடித்தால் மஹமூது யானை கிளம்பிவிட்டால் வெற்றி நிச்சயம் என்று போற்றப்பட்ட காலத்திலே அந்த மஹமூது யானையை எடுத்துக்கொண்டு செல்ல மக்காவின் எல்லையில் போய் பார்க்கிறான் அப்துல் முத்தலிபினுடைய இருநூறு ஒட்டகங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறது அத்தனை ஒட்டகைகளையும் பிடித்து வைத்துக் கொண்டான் அப்துல் முத்தலிப் வருவார் காபாவுக்காக தன்னிடத்திலே கெஞ்சுவார் காலை எழுவார் கரம் ஏந்துவார் மன்னித்து விடலாம் என்று நினைத்துக் கொள்ளுகிறார் அப்துல் முத்தலிப் ஒன்றும் வரவே இல்லை அதற்கு பிறகு வந்தார் அப்துல் முத்தலிப் வந்து சொன்னார் என்னுடைய ஒட்டகைகளை கூறு இருநூறு ஒட்டகைகளை எதற்கு பிடித்து வைத்திருக்கிறார் என்று கேட்கிற பொழுது இருந்திருந்து நான் எதற்கு வந்தேன் தெரியுமா உன் காபாவை இடிப்பதற்காக வந்திருக்கிறேன் நீ காபாவை பற்றியே பேசாமல் ஒட்டகத்தை பற்றியே பேசிட்டு பேசுகிறாயே உன்னுடைய ஒட்டகத்தை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்க ஒட்டகம் என்னுடையது அதை பற்றி நான் பேசுகிறேன் காபா என்னுடையதல்ல என் கப்பை சார்ந்தது வேண்டுமானால் இடத்திலே ஓதிக்கொள் அப்படியா சொல்லுகிறார் நான் ஓதி பார்க்கிறேன் என்று கிளம்புகிறார் மகமூது யானையின் காதிலே அப்துல் முத்தலி சில வார்த்தைகளை பேசினார்கள் வரலாறுகள் சொல்லும் அயாத்துல் ஹைவான் போன்ற வரலாறுகள் சொல்லுகிறது அயாத்து சகாபாவிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு இது அவர்கள் காதை தூக்கி சொன்னார்கள் யானையின் இனத்திற்கு இழிவு வந்து வேண்டாம் மகமூதே ஜாக்கிரதை உன்னால் உன் யானை நிலத்திற்கு இழிவு வந்து விட வேண்டாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே மகமூது யானை எழவில்லை படுத்துக் கொண்டது அப்படியே படுத்துக் கொண்டது எழவே இல்லை கடைசியிலே சன்னா நகரத்திலிருந்து வந்த அந்த ஆபிரஹாமின் நிலைமை என்னானது அவாபியின் பறவைகளை அல்லாஹ் அனுப்பினான் அந்த படைகளிலே சின்ன சின்ன குருவிகள் அவாபியின் பறவைகள் வருகிறது தன்னுடைய அழகிலே பெரிய பெரிய தோட்டாக்களை கொண்டு வந்தது ஏகே கே செவன்லாம் அதுக்கு முன்னாடி பிச்சை பெரும் பெரும் ஆயுதங்களை போட்டது சின்ன சின்ன ரகைகள் உள்ளே விழுந்தது ஆணை குலைத்தது யானை படைகள் அழிந்தது ஆப்ரஹாவினுடைய ஒவ்வொரு உறுப்பாக போட்டது கை தனியா போச்சு கால் தனியா போச்சு ஆப்ரஹா வரை ஓடினான் மக்காவின் எல்லையிலிருந்து ஆப்ரஹா வரை ஓடி அங்கே அழிந்து போனான் என்ற வரலாற்றை பார்க்கிறோம் இந்த படையை யார் அனுப்பினார்கள் அவாவில் பறவைகளுக்கு இந்த சக்தியை யார் கொடுத்தது அல்லாஹானே அல்லாஹுவின் படைகளில் ஒன்றி அவா அல்லாஹுவின் படைகளை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற பொழுது இன்னொரு படையை சொல்லுகிறார் அதுதான் வராவி பபூல் கொசுக்கள் கொசு என்பதும் அல்லாஹுவினுடைய படை மாலிக் ரமத்துல்லாட்ட போய் ஒரு ஆள் கேட்டார் நான்கு இமாம்கள் ஒருத்தர் மாலிக் ரமத்துல்லா கொசுக்களுக்கு இஸ்ராயல் தான் உயிர் வாங்குறாங்க கொசுக்கள் தாகிறதே அதற்கும் இஸ்ராயல் தானா என்று கேட்கிற பொழுது மாணிக்க ரமத்துல்லா சொன்னார்கள் குள்ளு நப்சின் தாய்க்கத்தில் மோர் எல்லா ஆத்மாக்களும் மௌத்தை சுவைக்கும் மௌத்தை சுவைக்கிற பொறுப்பை அல்லாஹ் இஸ்ராயலுக்கு கொடுத்திருக்கிறார் சில நேரத்துல அப்துல் காதர் வடிவத்துல இஸ்ராயல் அடிப்பாரு சில நேரத்துல அப்துல் ரஹ்மான் வடிவத்தில் இஸ்ராயல் அடிப்பார் அங்கும் இஸ்ராயல் தான் என்று மாணிக்க ரமத்துல்லாஹி தாலாலை அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் இந்த கொசுக்களை பற்றி பெருமானார் செல்லல்லா செல்லும் பேசுகிற பொழுது அப்படி பாரிக்கலனா பெருமானார் செல்லல்லா அலுவலர் ஒரு துவா செஞ்சிட்டாங்க நிறைய பேருக்கு தெரியாது அல்லாஹும் பாரிக்கலனா பிஹாதி தாப்பா அல்ல இந்த கொசுவிலே நீ பறக்க செய்வாயாக ஏன் தெரியுமா ஐக்கலனா அலிஸ்வலா காலையில் அது தொழுகைக்கு எழுப்புகிறது இரவிலே அது தொழுகைக்கு எழுப்புகிறது தாஜத்துக்கு எழுப்புது சுவருக்கு எழுப்புது நீ தூங்காதடா எழுந்து தொழு நம்மால அந்த வேலையெல்லாம் வச்சுக்க நான் குட் நைட் வச்சாவது உன்னைய கொள்ளுவனே தவிர சொல்ல உன்னைய காலி பண்ணுவனே தவிர நான் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் பெருமனா சதந்தா பழைய செல்வன் அவர்கள் வகுலத்து குறித்து பேசுகிற பொழுது சிறப்பாக பேசுகிறார்கள் அல்ல இந்த கொசுக்களை வைத்து ஒரு பெரிய சமூகத்தை அழித்த வரலாறு கூட நம்ரூ இப்ராஹிம் அலி இஸ்லாமிடத்திலே மோதியவர் நினைத்தவர்களை அயாத்தாக்குவார்கள் நினைத்தவர்களை மூத்தாக்குவார் என் ரப்பு நினைச்சதை அயாத்தாக்குறது நினைச்சதை மூத்தாக்குறது பெரிய விஷயமா ரெண்டு கைதிகளை கொண்டு வானா ஒருத்தனை வெட்டினா மூத்தாக்கினேன் ஓடுறான் அயாத்தாக்கிட்டேன் மதியா நினைத்தவர்களை அயாத்தாக்கினேன் நினைத்தவர்களை மூத்தாக்கினேன் அடுத்து இப்ராஹிம் அலிஸ்லா லேச ஆரம்பிச்சாங்க என் ரப்புக்கு இன்னொரு ஆற்றல் இருக்கு சூரியனை கிழக்க உதயமாக்கி மேற்கிலே மறைய வைப்பான் முடிஞ்சா பார்த்துக்கோ ஒரு நாள் நீ கொஞ்சம் மேற்கிற உதயமாக்கி கிழக்கிற மறை வச்சின பார்க்கலாம் என்று சொல்ல முகித்தல்லதி கவர் குரான் சொல்கிறது முகித்தல்லதி கவர் அவன் வாயடைத்து போனான் இவன் அல்லாஹுவை கொள்வதற்காக அம்பு விட்டான் கடைசி கடைசியா நீண்ட வருகிறாங்க கடைசியில இப்ராஹிம் அலிஸ்லாத்தே கேட்டானா அல்லா அல்லா என்று சொல்கிறாயே என்னுடைய படையோடு உன்னுடைய படை ஓத முடியுமா உன் அல்லாஹுவின் படை ஓத முடியுமா வர சொல் உடனே அல்லா கேட்டான் எப்பொழுது வைத்துக் கொள்ளலாம் என்றார் எப்பொழுது சண்டை வைத்துக் கொள்ளலாம் நம்ரூது சொன்னால் என் படைகளை சரி செய்வதற்கு மூன்று நாட்களாக யானை படைகள் காளா படைகள் ஒட்டகை படைகள் குதிரை படைகள் என்று வகை வகையான இனம் இனமான படைகள் இருக்கிறது அந்த படைகளை எல்லாம் நான் சரி செய்வதற்கு மூணு நாள் எனக்கு வேண்டும் மூன்று நாள் அவகாசம் எடுக்கப்படுகிறது மூன்று நாள் அவகாசம் படைகள் எல்லாம் ரெடி உடனே நம்ம இப்ராஹிம் அலி கேட்டான் என் படை தயா உன் நல்ல கோழை இன்னும் படையில் அனுப்பவில்லை எங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார் போர்க்களம் காணி மைதானம் கண்ணுக்கு எட்டிய தூரம் காட்சி தருகிறது என் படைகள் மட்டும் நிற்கிறது உன் ரப்பின் படையை காணுமே உன் ரப்பு கோடை என்கிற பொழுது அல்லா ஜெல்ல சாண இந்த கொசுக்களை தான் அனுப்பிச்சான் இவனை அழிக்கிறதுக்கு நீங்க போது போயிட்டு வாங்க இவர்களை அழிக்க நீங்கள் போதும் எவனாவது கொசுவை வலை போட்டு பிடிக்க முடியுமா மனுஷன் எவ்வளவு பெரிய அறிவாளி கொசுவை பிடிப்பான் யானையை பிடிப்பான் கூண்டுல போடுவான் அதுக்கு பேரு யானை கூண்டு புளிய பிடிப்பான் கூண்டுல போடுவான் புளி கூண்டு சிங்கத்தை பிடிச்சி கூண்டுல போடுவான் சிங்கக்கூண்டு கொசுக்கு பயந்துட்டு இவன் உள்ள போய் படுத்துக்கிறான் என்ன பேர் வைக்கணும் மனுஷ கூண்டுன்னு தானே பேர் வைக்கணும் கூண்டுக்குள்ள என்ன இருக்கோ அந்த பேர் தான் வைக்கணும் ஆனா எவ்வளவு பெரிய அறிவை கொசு வலை மனிதனுடைய அறிவை எப்படி பயன்படுத்துகிறார் அது கும்பகோண கொசுக்கள் யாரு கும்பகோணக்காரங்க என்ன கோசுக்க வேணாம் கூட்டணி கொசுக்கள் என்னன்னா வலை போட்டு படுத்தாலும் ஒரு நாற்பது ஐம்பது கொசு மொத்தமா வரும் வலைய தூக்கி பிடிச்சு ஒரு பத்து இருபது கொசு உள்ள போய் அவருடைய ரத்தத்தை எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு அதற்கு பிறகு வெளியே வந்துவிடும் அதுக்கப்புறம் இது தூக்கி அது போகும் அதனால யானைக்கால் என்பதே அங்கிருந்து தான் வருகிறது கொசுவுக்கும் யானைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அயாத்துல் ஹைவாவில எழுதுவாங்க கொசுவுக்கு யானைக்கு நாலு கால் ஆனா அதை விட ரெண்டு கால் கூட கொசுவுக்கு யானையை கொள்ளும் மாற்றல் கொசுவுக்கு மனுஷன் யானையை கொள்றதுக்காக காத்த போய் அலைஞ்சி அந்த தந்தத்தை பிடிக்கிறதுக்காக பணால வாடுபடுகிறார் சில கொசுக்கள் இருக்கிறது யானையை தீண்டுமா யானை துதிக்க இருக்கிறது கொசுவுக்கும் துதிக்க இருக்கிறது மனிதனுடைய பற்கள் இருபத்தி நாலு என்னைக்காவது அவன் பல்ல எண்ணி எண்ணினது உண்டா சும்மா சொல்லுவார் இருபத்தி நாலு சிலருக்கு இருபத்தி ரெண்டு இருக்கும் இருபத்தி மூணு இருக்கும் அதனால இன்னைக்கு போய் என்ன ஆரம்பிச்சாரு ஆனால் கொசுக்களுக்கு இருக்கிற பற்கள் மனிதனை விட கூட அது இருக்கிற அளவு எவ்வளவு சைஸ் எவ்வளவு அதுக்கு இருபத்தி எட்டு பற்கள் எல்லாம் கொசுக்களுக்கு இருக்கிற பற்கள் மொத்தம் இருபத்தி இப்படி யானையை போன்ற உருவத்திலே ஒத்திருக்கிறது அதே நேரத்தில் ரொம்ப சின்னதா இருக்கிறது சின்ன யானை என்று ஹயாத்துல் ஐவானிலே இதை எழுப்பாங்க யானை மாதிரி துதிக்கை இருக்கிறது கால்கள் இருப்பதனால கொசுவுக்கு பேர் அரபியில சின்ன யானை மினி யானை இல்லை சொல்றதாக நம்ம பாஷை இந்த கொசுக்களை வைத்து அல்லா நம்ரூதினுடைய படைகளை அழித்தான் அதோடு மட்டுமல்ல நம்ரூதி மூக்குக்குள்ளே நுழைந்த கொசு என்ன பாடுபடுத்தி கடைசியில் அவன் மரணத்திற்கு அதுதானே காரணமாக அமைந்தது வரலாறு சொல்லுகிறது குரான் சொல்லுகிறது அல்லாவிடத்திலே இருக்கிற படைகளில் ஒன்று கொசுப்படை அல்லாவிடத்தில் இன்னொரு படை இருக்கிறது ஜரா வெட்டுக்கிளிகள் கண்ணகம் ஜராது மூத்தது அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே சொல்லுவான் கியாமத்து நாள்ல வெட்டுக்கிளிகளை கொண்டு நிற்பார்களா வெட்டுக்கிளி என்னைக்குமே தனியா வராது வெட்டுக்கிளிகள் என்றைக்குமே தனியா வராது ஒரு கூட்டமாகும் அனைத்தையுமே அழித்து விட்டு புறப்பட்டுச்சு இப்ப பச்சையா வந்து உட்கார்றது நம்ம வெட்டிக்கிளின்னு வச்சிருக்கிறோம் அது வெட்டிக்கிளி அல்ல உண்மை வெட்டிக்கிளி என்பது அழித்து விட்டு சொல்லும் பெருமானா செல்லல்லா பணிவசரம் சொல்லி காட்டுவார்கள் சதாபாத்தில் கேட்கிறார்கள் அந்த வெட்டுக்கிளியினுடைய ரெக்கையிலே ஒரு மாதிரி இருக்கிறது என்ன இருக்கிறது என்று கேட்க அந்த வெட்டுக்கிளியின் ரெக்கையிலே எழுதப்பட்டிருக்கிறது இல்லா அன என்னை தவிர எந்த ரப்பும் கிடையாது ஆனா காலிக்கும் நான் தான் படைப்பாளி நான் நாடினார் அதாவுக்காகவே ஒரு கோமை அழிப்பதற்காகவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்னை ரப்பு அனுப்புவான் என்று வெட்டுக்கிளியின் ரெக்கையிலே எழுதப்பட்டிருக்கிறார் குமார் நபிகள் குமார் செல்லல்லா சொன்னார்கள் அதீச நூல்கள் சொல்லி காட்டுகிறது சில கௌமுகளை அழிப்பதற்கு அல்லாஹ் வெட்டுக்கிளியை பயன்படுத்தினான் வரலாறு சொல்கிறது அவ்வபாதோ தவளைகள் அல்லாஹுவின் பட்டாளர்கள் தவளை இருக்க மூசா அலி சலாத்துடைய அவங்க பண்ண தொல்லைக்கு அல்ல அந்த பட்டாளங்களை அனுப்பிச்சான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா உடம்புக்குள்ள தவளை இருக்குமா எங்க தொட்டாலும் தவளை தண்ணி மெத்தலான்னு போனா அதுல ஒரு ஐம்பது தவளை சாப்பாட்டு தண்ணியை தொடர்ந்தா அதுல ஒரு ஐம்பது தவளை தவளைகளை அல்லா அதாபாகவும் ஆக்கியிருக்கிறான் தவளையின் மூலமாக அல்லா நிறைய நபிமார்களுக்கு பாடமும் கொடுத்திருக்கிறார் தாவூத் அலி சலாத்து வசலாம் அவர்கள் போய் அல்லாஹிடத்தில் இருக்கிறார்கள் நப்பி ரஹ்மானே நப்பி ரஹ்மானே எனக்கு ஏதாவது ஒரு திக்கரை சொல்லிக் கொடு ரஹ்மானே என்று சொல்ல தகுதி இஸ்லாத்திற்கு ஒரு திக்கரை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார் வேற எந்த திக்கரும் இல்ல லாயிலாக இல்லல்லான்னு நீ சொல்லிக்கிட்டே வான்னு சொன்னா இவர்கள் லாயிலாக இல்லல்லாவை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லாவை தவிர எந்த இல்லாத முடியாது என்று இவர்கள் மனதிலே நினைத்துக் கொண்டார்கள் நாம ரொம்ப காலமா ஓதிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம இருபது வருஷமா முப்பது வருஷமா ஓதிக்கொண்டே இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு செல்கிறார்கள் ஒரு தவளை திக்கிரி செய்து கொண்டிருக்கிறது திக்கிரி செய்து கொண்டிருக்கிறது அல்லாஹிடத்தில் கேட்டார்கள் ரப்பே ரஹ்மானே இந்த தவளை எத்தனை வருஷமா திக்கிரி செய்கிறது நானும் லாயிலாக இல்லலான்னு சொல்றேன் அந்த தவளையும் லாயிலாக இல்லலாக சொல்லுது எத்தனை வருஷமா அதிகரிச்சுக்கிறது என்று கேட்க அல்ல கூலா சொன்னா மூவாயிரம் வருஷம் அதிகரிச்சுக்கிறது மூவாயிரம் ஆண்டுகள் இன்றைக்கு வரலாறு சொல்லும் தவளையின் ஆயுள் காலம் ரொம்ப நீளம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் நம்ம நினைச்சிருக்கோம் பாம்புக்குத்தான் விஷம் அதிகம் என்று ஆனால் இன்றைய அறிவியல் சொல்லுகிறது உண்மையிலேயே அதிக விஷம் கொண்டது உலகத்திலேயே தவளை சில கவுமுகளை அதுவும் குறிப்பாக வலு இஸ்ரவேலர்களை அழிப்பதற்காக அல்லாஹ் கவலையை பயன்படுத்தினான் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் கும்பல் தேடுங்கிறத அல்லாஹ் ஒரு பட்டாளத்தை கொடுத்திருக்கிறான் மனுஷனை ஒக்கிறதுக்காகவே இதன் மூலமாக பல பேர்களை அழித்ததாக வரலாறு சொல்கிறது அல்லாஹுவின் பட்டாளங்கள் ஏராளம் அந்த பட்டாளங்கள் அல்லாஹ் ஜெல்ல சாணமுத்தாரா நன்மைக்கும் பயன்படுத்துகிறான் தீமைக்கும் பயன்படுத்துகிறான் நன்மைக்கு பயன்படுத்துகிற பட்டாளங்களாக அல்லாஹ் நம் இனத்திற்கு அனைத்தையும் ஆக்கியருள்வானாக வாகுந்தாவா அனுப்பியிருந்தார்கள் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وسلم عليه اللهم اللهم انت السلام السلام السلام ومنك اليك رزق تبارك ربنا ربنا يا يا يا يا يا يا يا ذا الجلال والاكرام غني حميد معين رحيم ودود اغننا بحلالك وبطاعتك ومن فضلك عمن سواك اتنا سر میرے اللہ حکم سلامتی سلام کے سرپنگ یار اللہ حافظ یامس وبن تاکہ سردا دار سربراہ کے اسمد وصحبه سامنے سل